இப்படி பேர் பித்து எம்பீரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட ரொம்ப அருமை பாருங்க சரி இப்படி ஒவ்வொன்றும் ஆடிச்சு இந்த பிறவிங்கிறது யாரோட ஆடுங்கிறது பிறரோடும் ஆட ஆட நான் எங்கள் பெருமானி இப்படியெல்லாம் அந்த மாதிரி திருப்பொச்சுன்னம் எடுத்து பாடுவது பாடி ஆடுவதனால் எனக்கு இனிமே என்ன பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க இனி எது எனக்கு பிறப்பு ஏன் பிறப்பருக்கும் பிஞ்சகன் அவன் எனவே இவனை நோக்கி நாங்கள் ஆட ஆட பிறவி என்பது இந்த எனக்கு இனிமே இல்லை அதனால இனிமே இந்த பிறவிங்கிறதுக்கு என்ன ஆடு பிடிக்காது பிறவியே இங்க வருக அப்படி என்னென்ன இனி இந்த ஆண் ஆன்மாட்ட வருவியா வரமாட்டேன் வருவியான்னு கேட்கிறேன் வரமாட்டேன் பின்ன யாரு கதின்னு கேக்குறிய இந்த மாதிரி யாரெல்லாம் இறைவன் பாடலையோ அவங்கள பிடிச்சுக்கணுமே ஓ அவங்ககிட்ட என்ன எப்படி பிடிக்கணும் அப்படின்னு எப்படி பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் பேயும் திருவாசகம் படிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு வளங்கல புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படி போயிருந்தோம் சரிதா இனி பிறவிங்கிறது இந்த என்ன மாட்ட வரக்கூடாது சரிதா பிறவி பிறரோடும் ஆட ஆட எங்கே போங்க பார்ப்போம் இந்த பக்கம் திரும்பப்படாது பிறவிங்கிற ஒண்ணுக்கு திருவள்ளுவர் அங்கிருந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் அப்ப இனி பிறவி என்பது இந்த மாதிரி எல்லாம் அந்த அருமையாக செய்கின்ற பொழுது தன்னிடத்துக்கு வராது அதனால் பிறரோடும் ஆட ஆட அத்தன் கார் உணையோட ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆடலாடனானது அத்தன் கருணையோட ஆடலாட ஆட பெருமானுடைய திருக்கருணையில நின்று ஆடிக்கொண்டிருந்த அவன் தென் திருக்கருணை என்ன இடைவிடாது இந்த உயிரை ஆட்கொண்டிருக்கிறானே அதனால எங்க இருக்குது பித்தன் பித்தம்பீர அத்தன் கருணையோட ஆட ஆடப்பொச்சொன்னம் ஏடித்து நானே ஆனா அந்த ஒளிப்பதிவு இதெல்லாம் இருக்குதா இருமெல்லாம் எடுக்கணும் அடுத்தது பார்க்கும் மாடு நகை வாழ் நீலாவேரிப்ப வாய் வீர தம்ப வளம் தூடிப்ப பாடு முன்னந்தம்மை ஆண்டவாரும் மாடு வாழ் நிலாவரிப்ப மாடு நகைவாள் நிலாவரிப்பனர் இதெல்லாம் அருமையான தமிழ் சொல் மாடு நகை வாழ்னா மாடுன்னு என்ன மாடுன்னா மாடு மாடுன்னா செல்வம் ரெண்டும் அல்ல மாடுன்னா பக்கம் பக்கம்னு அர்த்தம் மாடு இந்த அம்மானி மலச்சோலையை மருவி என்னமோ ஞாபகம் வந்தது பேரி வழி காந்த நேல் தீருமன் திருமை யார் கூட்டுற அனுமன் கூட்டு தங்கத்துல தங்கம் அல்லவா அந்த அதே சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போகும்போது எல்லா இடமும் தேடியாச்சு இனி இந்த ஒரே ஒரு இடம் தான் எது இலங்கை மட்டும் இன்னும் தேடல அந்த சோலை தோணுது இதெல்லாம் ஒளியும் ஒளியும் அப்படியே தான் காட்டுறாரு அப்படியே அனுமன் நிற்கிறார் கம்பர் அல்லவா மாறு நின்ற அம்மானி மலச்சோலையை மருவி இந்த ஒரு சோலைதான் எங்கி இருக்கிறது இந்த இடத்துல நம்முடைய பிராட்டி இருப்பாள் நினைக்கிறேன் தேடி வழி காண்பனியில் இந்த சோலையில மட்டும் இருந்து எங்க பிராட்டியை கண்டுட்டேன்னா தீரும் என் திருமை ராமனுக்கு நான் அடியவனுங்கிறது உண்மை நான் இங்கேயும் எங்க பிராட்டியை காணலைங்கிறத எங்க அண்ணன் எங்க ராமங்கிட்ட சொல்றதை விட நான் அடிமையா இருப்பதே இல்லாம இருந்தேன் அதனால மாடு நின்ற அம்மானி மலச்சோலையை மருவி தேடி காந்த காண்பனில் தீருமன் சிறுமி இங்கேயாவது எங்கள் பிராட்டியை பார்த்துட்டு இது மாதிரி கண்டேன் கற்பினுக்கணியே என்று போய் பெருமான்ட்ட சொல்லி இந்த பெருமாட்டியை மீட்டு பெருமானும் பெருமாட்டியுமாக நீண்ட அயோத்தியிலே நிறுது வாழணும் இதுதான் என்னுடைய நிலைமை சரி நினைக்கிறேன் நினைப்பதெல்லாம் நடக்குமா தெரியல ஊடு கண்டீலன் ஏனில் சரி இந்த இடத்துலயும் இந்த பிராட்டியை நான் காணலன்னா மீனர் ஊறியது ஒன்றில்லை வேற என்ன செய்யணும் நீண்டு இல்லைங்கிற செய்தி எடுத்துக்கிட்டு எங்க ராமரத்தை போக மாட்டேன் இல்லை என்ற செய்தி வைத்துக்கொண்டு போக மாட்டேன் என்ன பண்ணுவேன் சும்மா மட்டும் போட மாட்டேன் இந்த நான்காவது வரி வரும்போது என்ன பண்ண இது வரைக்கும் அப்படியே கனிவா இருக்கணும் அனுமனை இந்த நான்காவது வரி வரும்போது என்ன கேட்டா இல்ல ஒண்ணு சும்மா இருந்துட மாட்டேன் அப்படி அப்படி அப்படி நடிக்க வைக்கணும் இதுக்கெல்லாம் இப்ப ஆள் இருக்க பழைய சிவாஜி கணேசன் இருந்தா அதுவும் போட்டுக்கு சொல்லுவேன் வயசாகி போட்டுக்கு வேறெல்லாம் ஒன்று அனுப்பிட்டு அப்படி இல்ல சும்மா இருந்துட மாட்டேன் சரி என்ன பண்ண வீடுவேன் இல்லை என்பதை போய் எங்க பெருமான் சொல்ல மாட்டேன் இறந்து விடுவேன் எப்படி இறந்து விடுவேன் தெரியுமில்ல மற்ற இளங்கள் மேல் இயல்பு இறங்கையை வீட்டி இங்க சிறு சிறு குண்டுகள் இருக்குது இந்த ரெண்டு குன்றையும் எடுப்பேன் இலங்கை பக்கத்தில் இருக்கிற குண்டெல்லாம் ரெண்டையும் ஒன்னொரு ஒண்ணு உடைச்சு போட்டுட்டு அப்புறம் விடு இலங்கையை மட்டும் வைத்து விட்டு நான் இறந்து விட மாட்டேன் இப்படி ஒரு அடியவன் இருந்தா எப்படி இருக்கும் இவர்லவா அனுமன் ஏதோ போறத பார்த்துட்டு அங்க இல்லீங்க பக்கத்துல பாத்தியா நிறைய பக்கத்துல ஐயா பாக்கணும்னு சொல்லலையே மடப்பயிர பக்கத்துலயும் பார்த்து தொலைச்சிட்டு வரா திரும்பி பார்த்துட்டு அவங்க பாத்தியா என்னது இங்க போகும்போதே பாடிட்டு போகும்போது இருந்தா இருக்காங்க இல்லாட்டி போறாங்க நமக்கு என்ன வந்து இருந்தா இருக்குங்கிறாங்க இல்லைன்னு இல்லைன்ட்டு போறோம் இவெல்லாம் அடியவனா தடியவன் அர்த்தம் தடியவன் அர்த்தம் நல்லவா அங்கதான் மாடுன்னா பக்கம்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லவா மாடு நின்ற அம்மானி மலச்சோலையை மருவி இதெல்லாம் அந்த உணர்ச்சியோடு படிச்சுட்டோம்னா அப்படியே ஜென்மத்தோடு கிடக்கும் அது உள்ளே ஆமா ஏன் இப்படி போவோம் போமா இப்படி ஒரு அடியவன் இருந்தாரு இவர் அல்லவா அடியவர் இப்படி அடியவர் கிடைக்காது மெய்ப்பொருளாயனாருக்கு தத்தன் மாதிரி நம்ம சிறுத்தொடருக்கு அந்த திரு தினம் அந்த அம்மா தோடி மாதிரி அவங்க எல்லாம் அருமையான அடியவர்கள் பெரிய புராணத்தில் காணும் அடியவர்கள் என்று எடுத்தாருன்னா ரெண்டு சிங்கங்கள் ஆணுக்கு ஒண்ணு மெய்ப்பொரு நாயனார்ல தத்தன் பெண்ணுக்கு ஒண்ணு நம்ம இவளுக்கு நம்ம திருப்பந்த அருமையா வச்சாங்களே ரெண்டு பேரும் அருமையால வச்சாங்க எங்கிருந்தோ வந்தான் அப்படி சொல்லலாம் இல்லை இந்த பாட்டை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க மகாபாவிகள் மகாபாவிகள் வைக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த வானொலியில கேட்டே எனக்கு மனசுல வந்தது எதுக்கு சொல்ல வந்தேன் ரொம்ப அருமையான பாட்டு இப்ப இது மாறி மாறி மாடு நகை வாழ் நிலாவேரிப்ப மாடுன்னு இங்கேயும் பக்கம்னு அர்த்தம் இந்த அந்த பெண்கள்லாம் பாடும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாயில பற்கள் அப்படியே அடிக்கடி தோன்றுதான் இந்த முனிப்பல் மட்டும் தோன்றுதான் மாடு நகைவாள் நிலாவேரிப்ப பாகீரந்து அம்பாவளம் தூடிப்ப அம்பவளம்னா அந்த பவளம் போன்று உதறுகள் உதறுகள் எல்லாம் துடிக்குதான் பாடு மின்னந்தம்மை ஆண்டவாரும் பாடு மின்னந்தம்மை ஆண்டவாரும் நல்லா பாடுங்க அப்படின்னு என்ன எப்படி ஆண்டான் நம்மை ஆண்டான் போது இங்க வந்து பொதுவா நம்மை ஆண்டதுங்கிறது அந்த சொன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்க உங்களுடைய வாழ்வில அருமையா சீரிஞ்சரப்பமா வச்சிருக்கலாம் ஆனா மணிவாசகராயிருந்தால் நம் தம்மை ஆண்டவாரும் என்றால் என்ன படிக்கணும் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்வே தன்னை ஆண்டது எப்படி குருநாதனாக அல்ல அதனால கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்வே அப்படி தன்னை ஆண்டார் ஏனையோர் எல்லாம் ஒரு ஒரு மனித இல்லை என்ற அளவில் ஆண்டாராம் இல்லைங்களா இப்படி ரொம்ப அருமை எங்க நம்ம ஆமா பாடும் இன்னம் தம்மை ஆண்டவாரம் கொண்ட வண்ணமும் பாடி பாடி கொண்ட வண்ணமும் பாடி பாடி பாடினா ஒரு தடவை மட்டும் பாடினா போதாது பாடிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப பாடிட்டே இருக்கணும் இதுல பாடு இதுல நம்ம இப்படிதான் பேசில்தான் ஈசனி எந்தாய் எந்தை பெருமானி என்றென்றே பேசி அதே பேசிட்டு அது போல இங்க பாடி பாடி செய்யணுமா பாடி பாடி பேருமின் எம்பெருமானி தேடி பேருமின் எம்பெருமானி தேடுமின் எம்பெருமானினார் எங்க தேடுறது எல்லாம் அவர் தேடி இருக்கார் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிக்கிலேன் ஒரு படத்துல என்ன படத்துலாம் வருகின்ற பொழுது சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்தீர் நேரம் வர்றது குமரர் கோயில வர்றது ஐயா நீ சிவபெருமான் வந்தாரா என்னார் கொஞ்சம் முன்ன வந்தாருங்க எப்படி போனார் நாங்க பார்க்கல இப்படித்தான் போயிருக்கோம் சிவஜிவ இங்க ஓடுறது அங்க போய் ஐயா சிவன் இங்க வந்தாரா சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலே என்றெல்லாம் சொல்லுகிறாரே இவரே தான் அதனால இங்க எப்படி இருக்கணும் தேடுமின் எம்பெருமானி தேடி சரி இவங்க எல்லாம் தேடுறாங்க தேடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஒருத்தர் அவர் யாரு அப்பர் சுவாமி இவங்க எல்லாம் தேடினாங்க அவரு ஐயா இப்படி தேடிட்டே இருந்தாங்க யாராவது ஒருத்தராவது பார்த்தாங்களானாரு சிவ சிவ யாரு லோயர் பார்க்க முடியுமா அப்பர்ல அதனால தேடி கண்டு கொண்டேன் யாருங்கய்யா யாராவது மற்றவங்களாவது திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை ஆமா அவங்க எல்லாம் போய் தேடினாங்க காண முடியல நீங்க நான் கண்டு கொண்டேன் எங்க இருக்காருங்க என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் இங்கேதான் நினைப்பவர் மனம் கோவிலால் தேடி சேரணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டு அருமை அருமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் நமக்கு பெரியவங்க தான் இவர் எவ்வளத்தான் ஓடிச்சிலேன்னாரு அவர் ஓடி ஈடு எல்லாம் முடிச்சு நான் கண்டேன் எங்க கண்டேன்னாரு இங்கதான் இருக்கு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப அருமை ஒருவருக்கொருவர் தேடும் இன்பம் பெருமானி தேடி சித்தங்க சித்தம் காலிப்பத்திகைத்து தேரி சித்தங்க சித்தம் காலிப்பத்திகைத்து தேரி திகைத்துன்னா ஒரு இடத்துல போனோன்னு இங்க இவ்வளவு தூரம் தேய்ச்சிட்டு நன்மை காணவே காணலையே இந்த திசையில போயிருப்பாங்களோ இந்த திசையில போயிருப்பாங்களோ ஒன்னும் தெரியலையே கண்ணு டாட்டாவலாமேப்பா என்ன பண்றது இன்னும் காணலி என்று அப்படி ஒரு இடையிலே அப்படி தேய்ப்பும் ஏற்படுமா ஆடு நின் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்பச் சொன்னம் நீடித்து நானே எல்லாரும் பாருமே மையமர் கண்டனை வான நாடர் மருந்தீனை மாணிக்க கூத்தன் தன்னை மையமர் கண்டன் கண்டம் எப்படி இருக்கும் மையன்னா கருப்பு கருநிறம் பொருந்திய கண்டம் ஏன்னா விஷத்தினால வான நாடர் மருந்தினை வான நாடர் மருந்தினர் தேவர்களுக்கும் கூட அவன் மருந்தாயிருப்பான் என்ன மருந்து என்ன மருந்து அப்பர் சுவாமி தான் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை ஐயா பல டாக்டரால கைவிடப்பட்டு இனி ஐயா அவங்க விட்டு சொல்லாதீங்க இனிமே எந்த அம்மாவாசையும் எதுவும் நடக்கலாம் என்று சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி கேச தீரா நோய் யார் யார் சொன்னா அப்படின்னாரு நாங்கள் எல்லாம் லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்பாலோ இப்பாலோ எல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்க சரி இங்க வா அப்படின்னாரு வாய ஆண்ணுங்க அப்படின்னாரு இது வாயில போடுங்க வேணாரு எப்படி இருக்குனாரு பிதிக்கிற மாதிரி இருக்குனார் நல்ல இந்த பாலை சாப்பிடுங்களேன் அப்படின்னார் சரின்னார் நீங்க தெளிவா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னாரு இனி உங்களுக்கு இப்போது கிடையாது பெருவியது இறப்பே கிடையாதுன்னு இறப்பே கிடையாதுன்னு கிடையவே கிடையாது இப்போ உங்க இறப்பு லிஸ்ட்ல உங்க பேர் வரவே வராது பார்த்தார் திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த அவர் வராம இருப்பாரா பெரிய ஏன்னா பெரியவங்க பேசும்போது பெரியவங்க வருவாங்க அல்லவா சாதாரண மலமிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வணக்கம் அப்படின்னு என்ன சாமி திருவள்ளுவர் ஆசீர்வாதமால சொல்லிட்டு போனாரு ஆமா மலைமிசை எழுகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் வருகிறேன் வணக்கம்னு போடுவோம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் அதனால இங்கே மருந்தினை அப்ப என்ன மருந்து என்றா பிறவியாகிய பிணிக்கு மருந்து பிறவியாகிய நோய்க்கு மருந்து அதான் தீரா நோய் திருத்தருள வல்லான் தீரா நோய் என்பது என்ன பிறவி நோயின்னு அர்த்தம் மற்ற நோயெல்லாம் சாதாரணது எல்லாம் தீராம இருக்கவே இருக்காது இவனால தீர்க்க முடியல அவ்வளவுதான் தவிர மற்ற எந்த நோயும் எல்லாம் தீர்ப்பதற்கு இவங்களாலையும் தீர்க்க முடியாமல் இறைவன் நாளையே தீர்ப்பதற்குரியது பிறவி நோய் தான் அந்த பிறவி தீரா நோய் தீர்ப்பருள வல்லான் தன்மை என்றதான் பழமையை சொன்னார் என்ன பண்றது எனவே அதுல ஒரு இது கற்றதனாலாய பயனுங்கள் வாளறிவன் நற்றால் தோழாரணி இருக்கா ரெண்டாவது திருக்குள் தான் ரெண்டாவது அகர முதல் குரல் ரெண்டாவது நற்றால் நற்றால் என்ன அர்த்தம் நல்ல திருவடின்னு அர்த்தம் கற்றதனாலாய பயனன்கள் படித்ததுனால என்ன பயன் வாளறிவன் நற்றால் தொழாரனின் பெருமாளுடைய திருவடி நல்ல திருவடியை தொழாவிட்டால் என்ன பயன்னு சொல்றாரு சார் அது என்ன நல்ல திருவடின்னு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான் இப்ப நற்றாள்ங்கிறீங்கல்ல நல்ல திருவடின்னு இன்னொருத்தன் கேட்டேன் வெள்ளம் போட்டிருக்கும் மக்கு பதிலாக அந்த வெள்ள தெரியல இல்லைங்கடா வெள்ளம் போட்டிருக்கும் வெள்ளம் போட்டிருக்கிற திருவடிய ஏமன நற்றாள்னு சொன்னார் நல்ல திருவடி ரெண்டாவது திருக்குறள் நல்ல திருவடினா என்ன நல்ல திருவடி எனக்கு வளங்களப்பா வளர்க்குங்கன்னு கேட்குறேன் அவனு வளர்க்கணும்ல எந்த பையன் விளங்கினா படிமையில்தான் விளங்கினான் எதுக்கு சுவாமி நல்ல தெரியுங்க பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் என்ன போன் திருவள்ளுவர் ஹலோ என்ன குரல் எழுதுகிறீர் இரண்டாவது குரல் எழுதுகிறேன் எந்த வரி வந்திருக்கீர் நற்றாள்னு சொன்னீங்க நற்றாள்னா நல்ல திருவடி இங்க இருக்கிற பையெல்லாம் எல்லாம் கேட்கறாங்க அது என்ன வெள்ளம் போட்ட திருவடியான்னு கேட்கிறேன் நீர் என்ன சொன்னீர் அடியனுக்கு தான் தெரியாதுங்கிறது அவரிடத்துக்கு தெரியுது பிறவி துணிக்கு மருந்தாகலின் நற்றால் என்றார் என்று எழுதும் என்று சொன்னாரா திருவள்ளுவர் என்ன பண்ற நல்லதா நல்ல திருவடி தான் என்ன பேர் ஏன்டா நல்ல திருவிட நல்ல திருவடி அப்புறம் நம்ம நம்ம திருவடி எல்லாம் பொல்லா திருவடியானாரு ஒரு சொல்லுதான் பிறவி துணிக்கு மருந்தாகல் நற்றால் என்றார் இது வந்து சின்ன பையனுக்கு சொல்லணும் கொஞ்சம் வயசு வந்த பிஹெச்டி பையனுக்கு ஐயா மன்னிக்கலையா ஒரு வினாயானர் எப்படி இவருக்கு தோணிச்சதுன்னு கேட்டான் அடர்த்தல அடர்த்தல இப்ப மற்றவன் நடத்திட்டு வெள்ளம் போட்டதான்னு நினைச்சிடும் சின்ன பையன் நாங்களா கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இப்ப எம்ஏ முது முது பெரும் முதுகலை அல்லவா ஐயா இந்த மாதிரி சிந்தனை எப்படித்தான் அவருக்கு தோணுச்சு நற்றாள்னு சொன்ன நீ என்னடா எம்ஏவ அதனால அதனால இன்னும் அடுத்தது கிச்சடி தீ கிச்சடி அல்லவா ஏன்னா அடுத்தது கிச்சடி தான் எம்ஏவுக்கு அப்புறம் கிச்சடி தான் டாக்டர் எடுத்துட்டான் அவ்வளவுதான் இல்லாத உலகத்தில் இங்கவன் இசைகள் கூறன்னு அப்படி மக்களா போங்கடா டாக்டர் அது மண்ணாங்கட்டியாது எல்லாம் அதனால இவருக்கு எப்படி சார் தோணுச்சுன்னு கேட்டார் அருமையான தம்பி நீ என்ன திருக்குறள் எடுத்துக்கிறியா பின்னால திகச்சிருக்கு எடுத்துக்கிறேன் சார் திருக்குறள் எடுத்துக்க அருமையான கேள்வி நற்றால்னு சொன்ன போது பிறவி பிணிக்கு மருந்து ஆதல் நத்தால் சொல்வதற்கு என்ன இவருக்கு அடித்தளமாக நின்றது ஆராய்ச்சி பண்ணணும் இல்ல அப்படித்தானே கேட்கிறேன் ஆமையா ஆமையா கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல பத்தாவது குரல் என்ன தெரியுமா சத்தம்னு கூட சொன்னேன்னு பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் அப்ப அவன் திருவடி சேர்ந்த பிறவி பெருங்கடல் பிறவி திணிக்கு மருந்தாகலின் நட்டாளி என்றார் பத்தாவது அவங்க எல்லாம் என்ன மாதிரி உரையாசிரியா ஒரு குரலுக்கு உரை எழுதும் போது மற்ற ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இங்க இருக்கும்டா அவன் உரையாசிரியர் அந்தந்த குரலுக்கு அது எதுவும் வர எல்லாம் ஏன்டா எழுதுறீங்க எதுக்கு எழுதுறீங்க இதை விட என்ன நீங்க கிழிச்சிட போறீங்க நான் தான் கேட்கிறேன் இதை விட இப்ப இத்தனை பேர் எழுதிருக்காங்களே பின்னால என்ன கிழிச்சு விட்டீங்க நீங்க கிழிச்சதுக்கு காமியா ஒண்ணு அவர்கள் நீங்க மாத்தி எழுதிருப்பீங்க யாரு பரிமையாளர் இல்ல சகாரா பாலைவனம் விட்டுருப்பீங்க உங்களுக்கு எங்க யோகியம் இருக்குது இருக்கிறத படிக்கிறதுக்கு யோகியது இல்லை உங்களுக்கு அருமையான தமிழ் எழுதியிருக்கிறாங்க என்னமோ வேணாம் வேணாம்னு ஒரே வேணாம் ஒரே வேணாம் நான் அந்த நான் நான் என்ன நீங்க எழுதுனீங்க நான் தொடரவே இல்லை தொட்டா கையெழுந்துடுவேன் தப்பி பேர் பட்டு வச்சுக்க யாராவது வர கையெழுந்துடுறது ஏன் சார் என்ன பண்ணி தொலைச்சிங்க ஒண்ணும் இல்லப்பா இந்த திருக்குறள் படிமையில ஒரே அல்லாத வேற எவனோ ஒரே இந்த ஒரே தொட்டு விட்டேன் ரெண்டு நாளா சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்கேன் என்னடா கிழிச்சு விட்டீங்க உட்கார பார்ப்போம் கிழிச்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் நான் நாலஞ்சு குரல் சொல்றேன் இந்த குரல்களை நீங்க என்ன ஜெயிச்சவங்க உங்க யோகிதையான்னு பார்ப்போம் பேத்தல் பேர்த்தல் எனவே அப்ப அதனால ரெண்டாவது குரல் எழுதும் போது அவருக்கு என்ன நினைவு வருது நற்றாளுங்கிறது அது என்ன நல்ல தாள் என்று ஏன் திருவள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் திருவனடி சேர்ந்தார் சேராதான் அப்போ பெருமானுடைய திருவடி ஒன்றுதான் இந்த பிறவி பிணிக்கு மருந்தாகும் அப்போ பிறவி பிணிக்கே மருந்தாக தான் நல்ல திருவடி என்று சொன்னார் என்ன என்ன பண்றது முருகா ஆகவே சொல்ல வந்தோம் எந்த பகுதி மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை தில்லை பெருமான் அல்லவா ஐயனை இந்த ஐயன்கிறது என்ன இப்பதான் எல்லாம் கேக்குது இது நமக்கு ரொம்ப சகஜமானது அதனால அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ ஐயன் குருநாதன் அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை இல்லைங்களா அதனால ஐயனை ஐயர் பிரானை ஐயனை ஐயர் பிராணி சரி அவர் ஐயன் தலைவன் குருநாதனா இருக்கிறான் இன்னும் போய் எங்க நம்ம இருக்கிற குருநாதன் குருன்னு சொல்லிட்டு இருக்கானு பேர் அவன் இவனுக்கெல்லாம் தாத்தான்னு அர்த்தம் ஐயர் பிராணி குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கும் இல்ல கோகடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லுகிறாரே அந்த தாந்த இறைவன் குருநாதனுக்கெல்லாம் குருநாதனாக இருக்கும் அரங்கநாதர் கூட குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனி என்று சொல்லி எனக்கு குருவா வரணும்பா என்று கேட்கிறார் ரொம்ப அருமை அதனால ஐயர் பிராணி நம்மை அகப்படுத்து ஆட்கொண்ட ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யணி இல்ல ரொம்ப அருமை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யணி பாருங்க இந்த உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இருப்பார் உள்ளத்துல இருந்து கொண்டு கூட நம்ம உள்ளத்துல அகப்படுத்தி இருந்து கூட ஆனா அந்த உயிருக்கு தெரியாம இருப்பாரா ஏன்னாரு இவ நோக்கு உள்நோக்கு வந்து இன்னும் வராமையினாலே வெறும் புறநோக்கில் வந்து உள்ளத்திலேயே இருக்கிறான்னு தெரிய தவிர ஆனா எங்கன்னு தெரியல சிவபிராணம் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானி உன் தான் இருக்கு ஆனாலும் அவனுக்கு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன் ஓராதா ஓராதார் அப்படின்னா தெரியாதவர் அர்த்தம் என்ன தெரியாதவர் சார் பழங்குலியே திருமூலர் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் ஓராதார் என்ன வெறும் முகத்தில் கண்கொண்டு ஓராதார்க்கு அகத்தில் கண் கொண்டு காண்பது ஆனந்தம் ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சினாங்க ஒருத்தர் ஒரு அதெல்லாம் ஞானிகள் வாக்குக்கு ஞானிகள் தான் உரையா இருக்கணுமே தவிர நம்ம உரை உரையாகாது ஆகாது அந்த உரையை எடுத்து எழுதுதான் போதும் அதான் உண்மை உரையும் பார்த்தீங்களா ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்க முடியானே ஓராதார் என்ன ஆராயாதவர் என்று அர்த்தம் என்ன ஆராயாதவர் வெறும் முகத்தில் கண் கொண்டு ஆராய்ந்து கொண்டீர்களே அவனை காண முடியுமா அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் உள்ளத்தையே கண்ணாக எல்லாம் வைத்து ஆராயணும் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்ன பண்றது அதான் சரி அப்படி ஆராய்வதற்கு அவர் அங்கு இருப்பாரா சார் அப்படின்னார் சிவபிராணம் உய்ய இந்த ஆன்மா உய்ய உய்ய என் உள்ளத்துள் எப்படி இருக்கார் ஓங்காரமாய் நின்ற மெய்யா இந்த பிரணவ வடிவமாக உள்ளே இருக்கணும் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா கிடைப்பாக ரொம்ப அருமையா செய்திருக்கார் நீங்களா சிவபுராணம் எல்லாம் படித்தோம்னா இது அப்படியே நமக்கு வழங்கும் எனவே இப்படி உள்ளத்தில் இருந்தும் கொண்ட அந்த ஆன்மாவுக்கு தெரியாதவாறு அருமை காட்டி நிற்பானாம் அப்படிப்பட்ட பொய்யர்தம் பொய்யனை அப்போ இல்லைங்கிறவனுக்கு இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கும் உண்டுங்கிறவனுக்கு உண்டு என்பதாக தோன்றும் ஏன் அவன் அகத்தில் கண் கொண்டு காண்கின்றான் இவன் முகத்தில் கண் கொண்டு காண்கின்றான் அவ்வளவுதான் வேற்றுமையினர் அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை மெய்யர் மெய்யை நல்ல உணர்கின்றவர்களுக்கு அவனும் உள்ளத்திலேயே இருந்து இன்பமா இருப்பானா பாருங்க போராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானி அடுத்த வரி நல்ல மெய்ய மெய் மெய்த்தன்மை வாய்ந்த மணிவாசர் போன்றவர்களுக்கு நீராய் உருக்கியன் உயிராய் நின்றானி அப்படியே உருக்கி விடுவானி என்கிறாரு இதெல்லாம் ஒரு நம்ம என்ன பட்டு போறோம் அப்போ மெய்யர் தம் மெய்யனை மெய்யர் மெய்யை என்றால் நடத்தான் எப்படி எழுதுனா சீக்வல் டு போட்டு எழுதுனா இந்த வரியை தீ போட்டுக்கணும் இந்த வரி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி அதான் மெய்யற்கு மெய்யனாக இருந்து காட்சி தருகிறான் உண்மையா உணர்ந்தவர்களுக்கு உண்மையாகவும் இருக்கிறான் இல்லாதவர்களுக்கு இல்லையாகவும் இருக்கிறான் அப்படிதான் இருக்கிறான் இப்படியெல்லாம் அதெல்லாம் சிவபுராணத்தை இந்த தொண்ணூத்தி ஐந்து வரிகள் தான் தொண்ணூத்தைந்து அடிகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்துட்டுன்னா பல்வேறு இடங்கள்ல நமக்கு வந்து இந்த உரைக்கும் வரும் ரெண்டாவது உணர்வுக்கும் நல்லது நம்முடைய உணர்வு அந்த சிவபிராணமாவது இருந்துட்டுதுன்னா நித்தியம் அந்த ஆன்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரையேறும் கரையேறும் மூணு சொல்லிட்டு வர்றேன் இல்லை மறந்துடக்கூடாது கொஞ்சம் அனுஷ்டானமும் எடுத்துக்கணும் அது ரொம்ப நல்லது நல்லது உடலை ஒருமைப்படுத்துவது அனுஷ்டானம் சிவபூஜை உயிரை பொருட்படுத்துவது சிவபூஜை ரெண்டு வேணும் நம்ம திருநீரிட்டு அந்த மரபில் தோன்றியதுனால நமக்கு அது ரெண்டு இன்ஜினி ஆகுது என்ன இதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்யப்படாதா இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்கு அதுல ஒரு மணி நேரம் இறைவனுக்கு என்று ஒதுக்க கூடாது அப்புறம் இப்படிதான் ஒதுக்குறது அது காலையில இந்த ஏன்னா அனுஷ்டானத்துக்கு அரை மணி நேரம் சிவபூஜைக்கு அரை மணி நேரம் ஆகும் மாலையில சிவ பூஜை இல்லை ஒரே வேலை தான் காலையில செய்ய போறோம் மாலையில் வேற அனுஷ்டானம் தான் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது நல்ல பழக்கத்துல வந்துட்டுன்னா முதல்ல கொஞ்சம் போது கொஞ்சம் கையெல்லாம் இதுங்க இப்படி தெரியும் அது பழக்கத்துல வந்துட்டு சும்மா அது பாட்டு விறுவிறுன்னு இல்லவா என்ன சொல்லுமா சொல்லி அதுங்களா ஒரு ஒரு ஒரு மூணு நிமிஷத்துல இதெல்லாம் விறுவிறுன்னு போயிடும் தொடக்கத்துல ஒரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அங்க நமக்கு அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி என்னங்க தெரியும் அப்புறம் வந்துட்டு சும்மா தானா கை வேலை செய்யும் என்ன செய்யணும் இதுக்கு கருத்து என்ன இதுக்கு கருத்து என்ன கருத்து என்ன இருக்கு நல்ல அருமையா நூல்லாம் அழிஞ்சிருக்கிறாங்க ஆனா அருமையா தமிழ்ல முடியும் திருமுறையே போதும் திருமுறையே போதும் அதுக்காக போய் பெருசாக எல்லாம் போய் மந்திரமெல்லாம் படிச்சு கிடிச்சு எல்லாம் இது பண்ணணும் விஷயம் நம்ம திருமுறைகள் நம்ம தேவாருமே இருக்கு ஒரு பாட்டு பெருமானுக்கு வந்து உள்ளத்துல வச்சு பெருமானை வைத்து அபிஷேகம் பண்ணும்னு இருக்குது நல்ல உள்ளத்துல எப்படி சொன்னது நம்ம நாவுக்கரசு தேவாரம் காயமே கோவிலாக காயம்னா உடம்பு கோவிலாக சரி இதுக்கு உள்ள யார் சார் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கார் நம்ம இங்க இங்க இருக்குன்னா இவங்க கூட்டணும் தண்ணி தெளிக்கணும் ஒரு குழந்தை போடணும் அப்புறம் தானே விளக்கத்தி தானே வைக்கணும் அது போல வேலை செய்யறதுக்கு யாருனாரு கடிமணம் அடிமையாக மனம் மனம்னு சொல்றது அதுதான் அந்த பணியாளர் தான் வாய்மையே தூய்மையாக இங்க விளக்கமா இடத்தை கூட்டணுங்கிறீங்க இங்க என்னன்னாரு உண்மை பேசுதல் என்ற ஒன்றே இங்க கூட்டி ஆச்சு அப்புறம் லிங்க வேணுமே சாமி மனம் அணி லிங்கமாக இந்த ஆன்மாவே சுலிங்கமா வச்சுக்க வேண்டியதான் அபிஷேகம் பண்றது எங்க சாமி பால நேயமே நெய்யும் பாலா அவன் மீது வைக்கின்ற அன்பு பெய்யாக பாலாக பஞ்சாமிரதமாக சந்தனமாக அபிஷேகம் பண்ணிக்கப்பா நிறைய நீர் அமுதமாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற இக்காட்டி இக்காட்டினோமே அப்ப சுவாமி தேவாரம் இப்படி தாப்பா பூஜை பண்ணணும்னு இந்த காற்றாரு இதெல்லாம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்புறம் சும்மா தண்ணி பட்ட பாடா இருக்கும் இதுதான் நல்லது அவங்க ஞாயிறு தோறும் போறாங்கல்ல ஒருவர் வெள்ளிக்கிழமை தோறும் போறாங்கல்ல எல்லாம் சொந்தம் பாருங்க இந்த எலுமணி நேற்று கூட இந்த தென்மணியில் போட்டிருக்காங்க அந்த அந்த இதில் அந்த ஒரு பகுதியில் அந்த பகுதியில் பத்தாயிரம் அல்ல போய் எல்லாயிரம் தொழுகை செய்யறாங்க சென்னையில் வேற ஏதோ தொழுகை வேற செஞ்சிருக்காங்க இதில் தினமணியில் இனிமே வந்துருக்கு சென்னையில் கூட அப்படி செய்யறாங்கல்ல அதனால அதுக்கு முன்னே நமக்கு அருமையா இதெல்லாம் செய்ய முடியாது இன்னும் அதிக நேரம் நான் சொல்லிருக்க பெண்பாளர் சிவகாசியில பெண்பாலா நல்லா எடுத்துங்கப்பா கவலைப்படாதா மாத விளக்கு கவலைப்படாதீர்கள் அமைப்பில் இந்த ஆன்மா கரையேறுவதற்குரிய வழியும் நாம் செய்தவர்களாக ஆகும் எண்ணி பாருங்க அதுக்கு நாங்க வேணா வழி சொல்றோம் என்னன்னா எடுத்துக்கொள்றத கண்ணாபனாங்கிற ஆழ்த்த எடுத்துக்காமே நல்ல சன்னிதானங்கள் கிடைக்கும் குருமூர்த்திகள் திருக்கையிலாய பரம்பரையின் பேர் சரூபராஜினம் திருவாவடுதுறை இவர்களுக்கெல்லாம் திருக்கையிலாய பரம்பரையினர் கைலாயத்தினுடைய அந்த பாரம்பரியம்